திருச்சிரபுரம் திருஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் எழுபத்தி ஒன்பதாவது திருப்பதிகம் இது திருச்சிற்றம்பலம் அன்னமெல்லடை அறிவையோடி அமரதம் பெருமான அமரதம் பெரும் நினைத்தவர் அறவொடும் எனக்கொம்பு இழாமை சாலப்பூண்டு தன் மதியது சூடிய சங்கரனார் சங்கரனார் கோலமா கரி உரித்தவர் அறவொடும் எனக்கொம்பு சங்கரனார் தம்மை தம்மை போல தம் அடியார்க்கும் இன்பு அளிப்பவர் தம் அடியார்க்கும் இன்பு அளிப்பவர் இன்பு அளிப்பவர் பொருள் கடல் விடம் உண்ட நிலத்தார் விடற்று அண்ணலார் நிலத்தார் ಕೊಡವಿ கெடமிதி மதித்து அன்று தவம் கெடமதித்து அன்று காலத்தே திரிவேடனாய் அமர் செய்ய கண்டு அருள் புரிந்த தவம் கெட மதித்து அன்று காணத்தே திரிவேடனாய் அமர் செய்ய கண்டு அருள் புரிந்தார் தேனை தேர்ந்து சேர் வண்டுகள் திரிதரும் சிறபுறத்துறை எங்கள் கோனை கும்பிடும் அடியறை கொடுவினை குற்றங்கள் கொள்காவே சிறபுறத்துறை எங்கள் கோனை கும்பிடும் அடியறை கொடுவினை குற்றங்கள் குருகாவே கொடுவினை குற்றங்கள் குருகாவே தன் உயிர் மதித்து உண்ண வந்த அக்காலனே ததர மாணி தன் உயிர் மதித்து உண்ண வந்த அக்காலனை உதை செய்தார் பேணி உள்கும் அடியவர் பெருந்துயர் பிணக்கருத்து அருள் செய்வார் அடியவர் பெருந்துயர் பிணக்கருத்து அருள் செய்வார் அருள் செய்வார் அருள் செய்வார் வேணி வெண்பிறை உடையவர் புகழ் சிறபுரத்து அமர்கின்ற ஆணி பொன்னினை அடி தொழும் அடியவர்க்கு அறிவினை அடையாவே சிறபுரத்து அமர்கின்ற ஆணி பொன்னினை அடி தொழும் அடியவர்க்கு அறிவினை அடையாவே கதற பாரும் நீரோடு பல் கதிர் இரவியும் பனிமதியாகாதும் ஓரும் வாயுவும் ஒன்கனல் வேள்வியில் தலைவனுமாய் நின்றார் வேள்வியில் தலைவனுமாய் நின்றார் சேரும் சந்தனம் அகிலோடு வந்து இழி செழும்புணல் கோட்டாறு புனல் கோட்டார் வாரும் தன் புனல் தூள் சிரபுரம் தொழுங்கடியவர் வருந்தாரே சிரபுரம் தொழுங்கடியவர் வருந்தாரே சிரபுரம் தொழுங்கடியவர் வருந்தாரே தகரில் நான் ஊழி அந்தத்தில் ஒலிகடல் ஓட்டந்து உலகங்கள் அவை மூட ஊழி அந்தத்தில் ஒலிகடல் ஓட்டந்து உலகங்கள் அவை மூட அரண்புக அந்த பெருமானார் இன்பம் எம் பெருமானார் இன்பம் எம் பெருமானார் வாழி மாநகச்சிலபுரம் தொழுதழ வாழி மாநகச்சிலபுரம் தொழுதழ பல்வினை அடையாவே வாழி மாநகர் சிறபுறம் தொழுதழ பல்வினை அடைய பாட பல்பூதங்கள் துதி செய்ய பிணம் இடு சுடுகாட்டில் பேய்கள் பாட பல்பூதங்கள் துதி செய்ய பிணம் இடு சுடுகாட்டில் வேய்குள் தோழிதான் வெள்கிட மானடங்காடும் வித்தகனார் இடுகா அடையவர் தகு சிறபுரத்தார்தாம் தாய்கள் ஆயினார் பல் உயிர்க்கும் தாய்களாயினார் பல் உயிர்க்கும் தாய்கள் ஆயினார் தம்மை தொடுங்கவர் தளராரே சிறபுரத்தார் தம்மை தொழுங்கவர் தளராரே சிறபுரத்தார் தம்மை தொழுங்கவர் தளராரே எடுத்து அன்று கலங்கச் செய்தலும் கண்டு தம் கடலடி நெறிய வைத்து அருள் செய்தார் இலங்கும் பூண்வரை மார்புடை ராவணன் எழில் கொள் நெற்பு எடுத்து அன்று கலங்கச் செய்தலும் கண்டு தம் கடலடி நெறிய வைத்து அருள் செய்தார் புலங்கள் செங்கழு நீர் மலர்த்தெந்தல் மன்று அதனிடை புகுந்தாரும் குலங்குள் மாமறையவர் மாமறையவர் சிறபுறம் தொழுது எழ வினை குருகாவே சிறபுறம் தொழுது எழ வினை குருகாவே வினை குருகாமே பண்டு சென்று அணை மலர்மிசை நான் முகன் மாயம் என்று பண்டு சென்று அணை மலர்மிசை நான் மலர்மிசை நான் முகன் மாயம் என்று இவர் அன்று கண்டு கொள்ள ஓர் ஏதமோடு அன்னமாய் கிளறியும் பறந்தும் தாம் பண்டு கண்டு அது காணவே நீண்டயம் பசுபதி பரமேட்டி பரந்தும் கிளறியும் தாம் பண்டு கண்டு அது காணவே நீண்டயம் பசுபதி பரமேட்டி பரமேட்டி கொண்ட செல்வத்து சிறபுறம் தொழுது என வினையவை கூடாவே பறித்த புன்தலை குண்டிகை சமணரும் பறித்த புந்தலை குண்டிகை சமணரும் பார்மிசைத்துவர் தோய்ந்த செரித்த சீவரத்தேரரும் தேர்கிலா தேவர் பெருமான சமணரும் சீவரத்தேரரும் தேர்கிலா தேவர்கள் தேவர்கள் பெருமானார் முறித்து மேதிகள் கரும்பு தின்று ஆவியின் மூழ்கிட வைத்து வயல் சிறபுறம் தொழவினை விட்டும் விட்டிடும் மிகத்தானே வினை விட்டிடும் வினை விட்டிடும் மிகத்தானே தொழ வினை விட்டிடும் மிகத்தானே சிறபுறம் தொழ வினை விட்டிடும் வினை விட்டிடும் மிகத்தானே ஆ அரசு பாணியை பத்தர்கள் அத்தனை பையரவோடு அக்கு பிரபு